பெட்டி நிறைய பூ குழந்து பூஜிப்பேனம்மா உன்னை பெட்டி நிறைய பூ குழந்து பூஜிப்பேனம்மா உன்னை இஷ்டமுடனை நாங்கள் வந்து உன்னை உடலை நாங்கள் வந்து பெட்டி நிறைய போர் கொள்ளந்து பூஜிட்டனம்மா பல புஷ்பங்களை கொண்டு உன்னை அஷ்டோத்திரம் செய்வேன் பல புஷ்பங்களை கொண்டு உன்னை அஷ்டோத்திர செய்வேன் ஒரு கஷ்டமும் இல்லாமல் காப்பது உன் கடமை கருணா ஒரு கஷ்டமும் இல்லாமல் காப்பது உன் கடமை கருணா தகரிய பெட்டி நீரைய பூ கொள்ளந்து பூ நம்மா உன்னை ஈட்டமுடனை நாங்கள் வந்து பெட்டி நிறைய போர் கொண்டு மல்லிகை முல்லை மறுவுடன் தாழ மகிழும் பாதரியும் மல்லிகை முல்லை மறுவுடன் தாழை மகிழும் பாதரியும் அள்ளிய ராசீர் கதிர்பத்தி தம் உள்ள அழகுள்ள பாரிஜாத்தம் அள்ளிய ராசி கதிர்பத்தி தம் உள்ள அழகுள்ள பாரிஜாத்தம் தொக்கரிக சக்தி உன்னை பக்தியுடன் பூஜி பெணம் சொக்கரிட சக்தி உன்னை பக்தியுடன் பூஜி பேணம் பேட்டி நீரைய பூணந்து பூஜி நம்ம உன்னை இஷ்டமுடனே நாங்கள் வந்தே பெட்டி நீரைய பூ கொணந்து பூஜிப்பேனம்ப வாணி சரஸ்வதி வந்தனை ஆதரிப்பாய் வாச்சாம கோச்சரிய வாணி சரஸ்வதி வந்தனை ஆதரிப்பாய் வாச்சாம கோச்சரியே श्रीहरिये प्रभाकरिये शुभाकरिये कृपाकरिये ईश्वरिये प्रभाकरिये शुभाकरिये कृपाकरिये पेटिनिरेग्य பூக்கொணந்து பூசிப்பேனம்மா உன்னை இஷ்டத்துடனை நாங்கள் வந்து பெட்டி நீரைய பூணந்து பூஜித ನಮ್ಮ ಪಕ್ವಮದಾಗವೆ ಪರಿಮಳ ಪೊಡಿನ ರಕ್ಷಾರ್ಚನೆ ಕೈವೇ ಪಕ್ವಮಾದ ಪಕ್ವಮದಾಗವೇ ಪರಿಮಳ ಪೊಡಿಯಿನ லட்சார்ச்சனை செய்வே அக்ஷய சம்பத்து அனுகிரக தந்து என்னை ஆதரித்தழுவாயே அக்ஷய சம்பத்து அனுகிரக தந்து என்னை ஆதரித்தருவாயே ஏகாட்சரியே பஞ்சாட்சரியே ஜடாட்சரியே कृपाकरिये एकाक्षरिये पञ्चाक्षरिये षडाक्षरिये कृपाक्षरिये पेटिनिरेय பூர்பணந்து பூஜித்த நம்ப உன்னை இஷ்டத்துடனே நாங்கள் வந்து பெட்டி நீரைய பூர்பணந்து ನಂಬ ಪೂಜಿತೆ ನಂಬ